உறவி புறவியின் மேல் வர எனக்காக குதிரை மேல வந்தார் புற குதிரை புறவியின் மேல் வர உந்தி கொலப்பட்ட அடியனுடைய அப்படியே அறிவை எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டார் தந்தது உண்டன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆறுதலோ சொன்னார் உன்னை எனக்கு தந்துட்ட என்ன நீ எடுத்துக்கிட்ட ஆனா உன்னை நான் பெற்றதுனால அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் என்னை எடுத்துக்கிறதுனால என்னப்பா நீ பெற்ற என்கிட்ட எதையும் இருந்தாலும் நீ பெற்றுக்கொண்டது அல்லது உனக்கு எதையும் தேவையா இருந்தா தானே இதான் எல்லாம் உனக்கு இருக்கு எனக்கு எதுவுமே இல்லாத இருந்தானு நானு என்னப்பா யாதினி பெற்றதன் என்பா அருமையா அதெல்லாம் சொன்னார் என்ன பண்றது எனவே பாண்டியனார் புறவியின் மேல் வர புந்தி கொலப்பட்ட என்னுடைய அறிவையே அப்படியே தன்னுடைய தன் திருவள்ளில் வச்சிருக்கார் புந்தி கொலப்பட்ட பூங்குடியார் மர இயல் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே உண்டி கொலப்பட்ட பூங்கொழியார் மர மரவியல் மேல் கொண்டு தன்னுடைய உமையாரோடு கூட ஆனந்தன் தன் மாதிரி மாதிரி தான் அம்மையாரோடு கூட மர இயல் மேல் கொண்டு இந்த மாதிரி இருக்கிற நடந்தும் வந்தார் குதிரை மேலையும் வந்தார் அப்படி வந்து நம்மை தம்மையும் தாம் அறியார் மறந்து நம்ம ஏன் பண்ணி இந்த ஒரு ஆன்மாவை ஆட்கொள்ள இவ்வளவு கடினப்படணும் குதிரை மேலையும் வர வேண்டியிருக்கு தானாவும் வர வேண்டியிருக்கு இல்லைங்களா எங்க தானே வந்து திருப்பெருந்துரைக்கு தானே வந்தார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என பெற்றேன் தேனாய் என் அமுதவமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அங்க நடந்து வந்திருக்கு இங்க என்னன்னா குதிரை மேல வந்திருக்கு ஒரு ஆன்மாவை கரையத்தை இவ்வளவு பாடா <laughs> சரி இந்த ஆன்மா கரையேறதுனால அவருக்கு என்ன நன்மை இப்ப கரையேறாதனால என்ன அவருக்கு தீமை ஒரு தீமை கருணை தான் கருணை தான் அதனால இப்படி எல்லாம் நான் தம்மையும் தாம் அறியார் மறந்தே தம்மையும் தமக்கு தெரியாமல் இப்படி ஆன்மாக்களை உதவி செய்வே செய்வாராம் சுந்தரமூர் சுவாமிகள் போறாராம் திருக்கருகாவூர் இல்ல திருவாரூர் பசி சரியா வந்துட்டது போற நேரம் மணி பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மேல பார்த்தா பாவம் ஒரு ஆன்மாந்த மாதிரி கஷ்டப்பட்டு வருதுன்னு போய் நாலு இடத்துல பிச்சை எடுத்துட்டு வந்து இல்லை ஒரு சாமியார் மாதிரி இருந்து எங்கே சுவாமி போகுது அப்படின்னா இப்படி இங்கே தலையாத்திரையா போய் தரிசனம் பண்ண போறேன் ரொம்ப பசியா இருக்குமான் இருக்கேன் இதை சாப்பிடும் அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சது இருந்து ஆலய காணும் யார் ஆனார் ஆனா சுந்தரமூர் சுவாமி தேவாரம் நமக்கு நூத்தி ஒரு பதியம் தான் கிடைச்சிருக்கு நூத்தி ஒரு பதியம் தான் கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய கிடைச்சிருக்கலாம் எவ்வளவோ நம்ம நம்ம கொடுத்து வைக்கல அந்த நூத்தி ஒண்ணுல இந்த மாதிரி ஒரு பதியம் இருக்கு நல்ல வேலை அதையே பார்த்தா பெருமான் அல்லவா அந்த இடத்துல இப்படி எல்லாம் நமக்கு ஆட்கொண்டார் இத்தனையாமாற்றை இப்படி ஒரு உயிரை பிச்சை எடுத்து கூட உணவு சாப்பிட கொடுத்தீர்கள் எனக்கு தெரியாத பணி இருக்கிறது இனி ஆட்சி செய்கிறது இத்தனை ஆமாற்றை இவ்வளவு தூரம் உயிருக்கு உதவுவதை அறிந்திலேன் இது வரைக்கும் நான் தெரியாம எம் எம்பெருமான் பித்தரே என்றும் பேசுவார் பிறரெல்லாம் இந்த ஆள் தான் பேசினது ஆமா பித்தரே என்றுமே பேசுவார் பிறரெல்லாம் பேசினது யாரு நம்ம ஐயா தான் பிறரெல்லாம் பேசுவார் இவர் சித்தரே என்றுமே பேசுவார் பிறரெல்லாம் ஆனா அதெல்லாம் தவறு நீ யாரு முத்தினை மனிதன்னை மாணிக்கம் உழைத்தெழுந்த வித்தனை ருகாவூர் வெள்ளையிலே பெய்யும் இருக்க முடியாத பெருமானி இப்படி நீ ஆடுகளே இத்தனை ஆமா ஆனா மூர்த்திகள் இவ்வளவு தூரம் அழுத்த மாட்டாங்க அழுதுனா உங்களுக்கு அந்த பண் கட்டு போடும் ஆனா நாங்க என்னன்னா தனையாமாத்தை என உண்மையிலே அவருக்கு இத்தனைங்கிறது இவ்வளவு நீ வந்து இறங்குறிய என்று அர்த்தம் இது சாமிநாதன் சொல்லி தருமண சாமிநாதன் சாமி உங்க இசைக்கு கடவும் படாது ஆனா அந்த இடத்துல இத்தனைன்னு அழுத்தம் செஞ்சு பாருங்க அப்பதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அது மறையில் தம்மையும் தாமறியார் மறந்தேன் கூட்டை வென்று ஆங்கு ஐவர் கோக்கனையும் வென்று இருந்து அழகால் வீட்டிருந்தான் பெருமான் இப்படி செய்வான் கூற்றை வென்று யாருடைய கூற்றைனா யமன் நமக்கு தான் யமன் அவனுக்கு யமன் அல்ல அவருக்கு யாரு யமன் இல்லையே அந்த யமனையே படைச்சவர்கள் தானே அதனால அதனால தவறி போயதுன்னு அவனுடைய வேலையில கொஞ்சம் அதிகமான முறையில கொஞ்சம் அதிகமா இதே நடந்துக்கிட்டான் என்ற ஒரு உதை கொடுத்தாருன்னா சும்மா அங்கேயே செத்து போகும் சரிங்களா எங்க திருக்கடவுர்லயே அதை நான் அதனால கூற்றையும் அவன் கடக்க கடந்தவன் அதனால கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்களையும் வென்று அது யார் ஐவர் கோக்கள்னாரு நம்ம கிட்ட இருக்கிறது தான் எது மெய் வாய் கண் மூக்கு சீடு இந்த அஞ்சு நாம ஐம்பது இந்த ஐம்புலம் இருக்குது ஸ்ரீயான போகத்துல அருமையா ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தோம் என தம்முதல் குருவும் ஆய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்கடல் சொல்லி சுயானம் போதும் அப்படியே அருமையா இருந்தது இது சுயானம் போதும் சூத்திரமம் பண்ணாரு ஆனா அது அப்படியே சுயான சித்தியார் வழக்கினர் ஒரு பெரிய ஓரங்க நாடகமா வச்சுட்டார் எதை இந்த இந்த சூத்திரத்தை எட்டாஞ்சூத்திரத்தை ஓரங்க நாடகமாக ஆக்கினார் யாரு வாங்க வாங்க வாங்க வாங்க சிவசிவ போன தடவை இப்ப எப்படி இருந்தோமோ இப்ப எப்படி வாங்க வாங்க வாங்க மாற்றமா மையகம் பார்த்தீங்களா இப்படி எல்லாம் இருக்குன்னு மாற்றமாவும் மையகம் அதனால சிவம் அதனால ரொம்ப சரியமா இருக்கு எனவே பாருங்க இந்த சூத்திரத்துல சுஞான போக சூத்திரம் ரொம்ப சுருக்கமா இருக்கு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து அல்ல அந்த ஐந்து பொடிகளாகிய வேடர்ல அயர்ந்தனை வளர்ந்து என யார் செய்வா தம் முதல் ஊரான செய்வான் நம்ம அப்பா அம்மா தான் செய்வாங்க நம்ம அப்பா அம்மா யாரு இறைவன் தான் குருவும் ஆய் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா தம் முதல் குருவும் ஆய்ங்கிற உண்மை என்ன உண்மை அப்படின்னு இலக்கணம் இலக்கணம் இறந்தது தழியிற்றுமாம் எதிரது தடியிற்றுமாம் எழுதியிருக்கணும் இறந்ததுன்னா ஏற்கனவேயும் அவன் எப்படி இருக்கான் குருவும் ஆயினா அந்தது அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ உருகுலமும் சுற்றமும் ஓரூரும் நீ பிப்பனமும் விப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணினி இம்முத்தினி இறைவன் நீ இப்படி எல்லாம் இருக்கலாம் ஆமா அப்படி இப்படி இருக்கிற பெருமான் இங்க குருவும் ஆகி வருவான் அப்ப குருவாக மட்டுமா வருவான் என்றா குருவுமா வருவான் அப்பா வருவான் அம்மா வருவான் அண்ணனா வருவான் எல்லாம் வருவான் இப்படி எல்லாம் வருவான் அல்லவா இப்படியாக அதை அப்படியே வாங்கிய நம்முடைய சுயான சித்தியார் ஒரு ஓரங்க நாடகமாவே பண்ணிட்டு என்னன்னு மன்னவந்தன் மகன் அப்படின்னு ஒரு ராஜாவுக்குள்ள அந்த ராஜாவுக்கு பிள்ளை என்னன்னு கேட்டா அருமையா சா நல்லா மூணு ஆறு ஏழு வயசாச்சு நாலஞ்சு வயசுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஆறு ஏழு வயசுன்னு வச்சுக்கலாம் நல்லா சாப்பிடலாம் தெரிஞ்சுக்கிட்டான் அதனால ஒரு பொன் கிண்ணத்துல ராஜா வீட்டு பிள்ளைல அதனால அதுக்கு வேண்டிய மம்முன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைல மம்முன்னா என்னன்னா தின்பண்டம் லாடோ அல்லது வந்து ஜாங்கிடா மாதிரி திரு திரிப்பா இருந்தாலும் சரி அல்லது மிக்சர் மாதிரி இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி ஒரு கிண்ணத்துல கொடுத்து போட்டு வச்சு அப்படியே ஒவ்வொன்னா தின்னுகிட்டு இருக்கேன்னு அம்மா போயிட்டு அங்க வந்துடுவேன் சீக்கிரம் கீழே இறங்கப்படாது ராஜா வீட்டுல இறங்கப்படாது தெரியுதா படியில இறங்கப்படாது மேலேயே இருக்கணும் பாத்துக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இது என்ன பண்ணுச்சு என்னைக்குமே சின்ன பிள்ளைகள்லையும் சரி பெரிய வளர்ந்த வரைக்கும் எது சொன்னாங்களோ அதை மாறி சென்ன தான் நமக்கு அது பெரிய அந்த ஒரு இது அது தன்மை இருக்குன்னு அர்த்தம் அது இயல்பிலேயே நமக்கு வாச்சது என்ன பண்றது என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போச்சு படியை விட்டு இறங்காதுடா ராஜா நான் சொன்னா கேட்கணும் தெரியுதா அதனால இந்த மம்மு தின்னு அப்படியே இருப்பேன் அம்மா போயிட்டு கீழே உட்காந்து போயிட்டு வந்துடுவாளாம் கொல்லப்பா அப்படின்னு சொன்னோடனே நீ பார்த்துக்கிட்டே இருந்தது எல்லாம் ஓரங்க நாடகமாக வைக்கிறான் அம்மா வந்து மெதுவாக கொல்ல பார்க்க முடியும் போக ஆரம்பித்த உடனேயே மெதுவாக அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு படி கீழே வச்சது ஏன்னா இறங்கக்கூடாதுன்னு சொன்னதை அம்மாவை இறங்கினாதான் பெருமைன்னு அர்த்தம் என்ன பண்ணுறது இப்படிலாம் இருந்திருக்கிறோம் ரெண்டு சாத்தி இருப்பாங்க அதையும் வாங்கியிருப்போம் அம்மாலாம் இல்லை நீங்கள் பண்ணா பாட்டுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நம்ம அதெல்லாம் தெரியாம போட்டு பண்ணியிருப்போம் அதனால கீழே இறங்குறது அப்படியே ஒரு படி விட்டு என்னன்னு கேட்டா ஒவ்வொரு படி இறங்கும்போது பெரிய சாதனை ஏன் அம்மா சொன்னதை மாற்றி நாம செயற்கரிய செய்வார் பெரிய அதனால செயற்கரிய செய்யற மாதிரி நினைப்போம் அது பார்த்துக்கிட்டே அப்படி இறங்க அப்படி இறங்க அப்படி இறங்கிட்டான் அந்த ஊர்ல நாலு பயலுவ இந்த அரண்மனையில அந்த அரசனுடைய குமாரனை அடிச்சுட்டு இங்க எங்க இவங்க நம்ம ஊர் நம்ம இதெல்லாம் அழைச்சிட்டு போய் அவனை நம்ம குழுவில் சேர வச்சு என்ன நம்ம குழுவில் சேர வச்சு நமக்கு தலைவனாக வச்சிடணும் என்று நினைச்சிட்டு இருக்கோம் யாரு அந்த அங்க இருக்க நாலு பேர் அல்ல ஒரு அஞ்சு பேர் வேடர்கள் அவங்க என்ன பண்ணா என்னைக்கு அந்த பையன் படி கீழே இறங்குவான் வருவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு தான் இந்த பையன் மெதுவா நாலு படி அஞ்சு படி இறங்கணும்னு சிரிப்பு உனக்கு என்னன்னு கேட்டா அம்மா சொல்லிட்டு போனாங்க இறங்க வேணான்னு நாம இறங்கிட்டோம் அப்படின்னு செயற்கரிய செய்ததாக பொருள் அந்த மாதிரி அப்படி இறங்கி கீழே நிற்கும் போது இந்த பயலுள்ள ரெண்டு பேர் இருந்திருக்கிறான் யாரு இந்த களவாடி பயல் அப்படியே ஏய் இந்த குழந்தைய தூக்குறாங்க தூக்குனான் பாயப்பத்துரா தட்டம் பண்ண பொத்தணும் எந்த என்னதான் கொண்டாந்து தெரியல குதிரையோ குதிரையோ தெரியல ஏறினா ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான்ங்கிற மாதிரி ஓடினான் ஓடினான் அந்த ஊரை விட்டு காட்டுக்கே ஓடினான் ஓடினா காட்டில் போய் நிறுத்திருப்பான் நிறுத்தினா அந்த பிள்ளை அப்பதான் பெக்க பெக்கன்னு பார்க்குறான் முன்ன இறங்கின போது ரொம்ப சிரிப்பு இப்ப இறங்கின பிறகு எங்கேயும் ஒண்ணும் இல்லாம அம்மாவை காணா அப்பாவை காணா காடா இருக்கு இவெல்லாம் எல்லாம் பூரா மூணு மீச வீரப்பனா இருக்கான் என்ன பண்றது <laughs> இருக்குதா பார்த்தவொடனே பெக்க பெக்கேன்னு முடிக்கிறான் சரி பாத்தியா அம்மா ஞாபகம் வந்துட்டுது பாக்குறேன் இன்னுமேங்கிற உங்க அம்மா சொம்மா உங்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கலாம் வளர்த்தா என்னன்னா அவன் தான் திங்கிற புலால்கள் தான் கொடுப்பான் இது ஏன் இது அப்படியே சைவமா வளர்ந்து கொடுங்க பத்தியா திங்க மாட்டேங்குது ஏ அந்த எதுன்னு இந்த காய் கனியா இருக்கிறத கொடுறா அது திங்குது அங்க அந்த அம்மா கொல்லபுரம் போயிட்டு வந்தவ பையனை பார்த்தா காணவே காணும் ஐயோ காணாமே என் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அரசரன் தேடுறான் தேடினா எல்லா இடத்தையும் விட்டு தேடினான் தேடினா எங்கேயும் இந்த பயலவை கொண்டு போய் வீரப்பன் கிட்ட கொடுத்துட்டாங்க மூணு சர்க்கார் சேர்ந்தும் ஒரு வீரப்பன் அசைக்க முடியலன்னா சர்க்கார் எப்படி இருக்கும் காவாலி பயிலுவோம் எல்லாம் இது ஆமா ஆமா இல்லைன்னா ஒண்ணு திறமை கட்ட பயிலுவோம் ஒண்ணு நீங்க திறமை கட்ட வச்சுருங்க இல்ல சில்லற வாங்குறாங்க ஆமா ஒரு ஆளை பிடிக்கவ மூணு சேர்க்காரா என்னமோ இதெல்லாம் நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மக்கு பயன் நம்பிட்டு இருக்கிறோம் இன்னும் பிடிக்கவில்லை பிடிக்கிறது போய் கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் யார ஊரை ஏமாத்ததா போறீங்களாமா சிவம் கவிக்குறிப்பு என்றும் நீக்குக அதனால அந்த வீரப்பனா என்கிட்ட கொண்டு வச்சுட்டாங்க இந்த பிள்ளைய வளர்ந்ததுன்னா தேடி தேடி பார்த்தாங்க அரசன் அந்த அரசியம் அப்படியே ஏங்கி கிடக்குறாங்க பத்தாண்டுகளுக்கு பின் திரைப்படம் இல்ல ஏதோ சிவஞான சித்தியா இருக்கு பத்தாண்டு பையன் வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டா இப்ப என்ன அப்ப வளர்ந்தும் கூட அந்த காய்கறி கிழங்கு தான் திங்கிறானே தவிர இந்த உணவுக்கு வரமாட்டேங்கிறான் ஆள் பார்க்கலாம் அப்படி பார்த்தா ஆனா அப்படியே அப்பா உரிச்சு வந்திருக்கிறான் ஏன்னா அரசன் மாதிரியே பிறந்திருக்கிறான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பெரிய காடு அப்படியே அந்த கிளைகள் எல்லாம் அப்படியே நல்ல இந்த இந்த மரம் ஆலமரம் அப்படி விழுது விட்டுருக்கு விழுது விட்டுருக்கு அப்படி விழுது விட்டுருக்கு விட்ட போது இந்த பையன் நிற்கிறான் நிற்கிற பையனை பார்த்துட்டு இந்த நாலு பேரும் யாரு இந்த கொண்டு வந்தானுல சின்ன பிள்ளையில பிடிச்சிட்டு வந்தானே அந்த நாலு பையனோட பேசுறான் என்ன பேசுறான்னா இந்த பையனுக்கு காதல விடாதுன்னு நினைச்சு பேசுறான் பாடுறா இவ்வளவு நாள் நம்ம தீனியை திங்காம அந்த காய்கனியை தின்னுட்டு ஆனால் பார்த்து இருந்துருக்காங்க என்ன அரசாங்க விட்டு அரசாங்க விட்டு இது யாருக்கு காதல விழுது அந்த பையனுக்கு காது கொடுத்து கேட்டான் குவா குவா சத்தம் இல்லை இது அதனால இதை கேட்கிறேன் அப்புறம் இன்னும் பாவம் அந்த சின்ன பிள்ளையில அந்த இறங்கி வந்த உடனே போயிட்டு வந்தனே ஓட்டம் அந்த ஓட்டம் மாதிரி வேற என்னைக்குமே ஓடலா அதையும் கேட்டான் ஆனா அந்த அரசர்கள் என்ன பாடு எத்தனை பேர் ஒட்டர் ஆரம்பிச்சாங்க நம்ம அத்தனை பேரையும் ஏமாத்தி இவ்வளவு நாள் வளர்த்துட்டோம் அல்லவா அதுல நம்ம பெரிய கெட்டிக்காரன் தான்டா நோபல் பரிசு கொடுத்தா நம்ம அந்த காட்டில் இருக்கிற நாலு பேருக்கு கொடுக்கணும்டா அஞ்சு பேருக்கும் என்று சொல்லி அது மாதிரி பாராட்டணும் இதெல்லாம் அந்த பையன் கேட்டான் அப்போ நாம் இளமையில சின்ன குழந்தையா இருந்த போது இந்த பயில ஒரு தூக்கிட்டு வந்திருக்கா அப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் அரசராக அரசனும் அரசியமா இருக்கிறாங்க இப்படி நாம இருந்துட்டோம் என்று அப்படியே உணர்கிறோம் இது எப்போ ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஓர் நான்கைந்து நாட்களுக்கு பின் நான்கைந்து நாட்களுக்கு பின் ஒரு நாள் அப்படியே அந்த பையன் நிற்கிறான் இங்கே இந்த மரத்தடியில் இந்த வேடெல்லாம் எங்கேயோ போயிட்டான் திருடத்துக்கு போயிட்டான் அப்பா இவங்க அப்பா அரசர் வேட்டையாட வந்திருக்கார் வேட்டையாட வந்தவர் நல்ல சரியான பன்னெண்டு மணி வெயில் அந்த வெயில் வந்த உடனே சரி என்ன பண்ணணும்னு பார்த்தாங்க இந்த மரத்து நிழல் இருந்தது எந்த மரத்து நிழல் பையன் எங்க நிக்கிறான்னு அந்த மரத்து நிழல் சரி குதிரை அங்க ஓட்டப்பா வெயில கொஞ்ச நேரம் தங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாங்க வந்தா எங்கே இந்த பையனும் நிக்கிறான் அந்த குதிரையும் இந்த நல்லுக்கு வருது யாரு தன்னுடைய அப்பாவாகிய அப்படியே வர்றாங்க வந்தா அப்பாவும் பாக்குறார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அங்கே தலைவனும் தலைவியும் இங்கே தந்தையும் தலைவனும் அல்லவா இவரு இந்த பையனுக்கு பார்த்தோன்னே குதிரையில வர்றது யாரு மேலே முன்னெல்லாம் டிவிடி பேல வேடனா இது மாதிரி இல்லாம ஒரு நல்ல பெருங்கோலத்துல அரசர் கோலத்துல இருக்காங்க யாரோ நல்ல ஒரு பெரிய அரசர் பாடுறார் அப்படின்னு பார்க்குறது அந்த இவருக்கு என்னன்னு கேட்டா இது ஒரு பையன் காட்டுல போய் இந்த மாதிரி சிவப்பா இப்படி எல்லாம் எடுக்கிறான் யாரு பையன் என்று அவருக்கு சந்தேகம் இதோ அந்த குதிரை அப்படியே வருக இந்த பையனும் அப்படியே பார்க்க அப்படி பார்த்துட்டு வந்து இறங்கணும் இறங்கின உடனே காலில் ஒரு மச்சம் இருந்திருக்குது சின்ன பிள்ளையில பார்த்துருக்கிறான் யாரே அப்பாலாம் அதுதான் மச்சம் இருந்தது அப்படியே வந்தவன தம்பி என்னடா ஆடா ராஜா அப்படின்னு அவனும் தன்னை மறந்து அப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த குதிரைகளை ஏறி நீ இறங்கி இருந்து அரண்மனைக்கு போய் அது வரைக்கும் இந்த பயலும் இல்லாம இருந்தான் யாரும் தடுக்கல நேரா போய் நீங்க வாழ்க்கையை பாடி பாத்தியா ஏழு வருஷம் பத்து வருஷமா நம்ம பிள்ளைய பாக்கலையே இந்த பேர் நம்ம ஐயோ நம்ம பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி வாரி கட்டி நல்லா வாங்கி ராஜா இப்படா அந்த காட்டுல என்னடா இருந்த இனிமே இனிமே இந்த இந்த நாடகம் போகணும்னு நடிக்கிறது ஒரு பயம் இல்லை அந்த தாய் அப்படியே அனுப்பி அப்படி பார்த்தாலும் வந்துட்டு இந்த குழந்தை நம்ம குழந்தைங்களா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டினாங்களாம் இது ஒரு திரைப்படம் எங்கே சுமையான சித்தியார் காட்டும் திரைப்படம் மன்னவந்தன் மகன் எத்தாஞ்சி உத்தரத்துக்கு விளக்கம் எது இந்த ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனைங்கிறது இந்த மாதிரி சுமையான சித்தியார் அருமையா நாடகமா நடத்தி காட்டுறது ஆகவே சித்தாந்தம்னா போர் அடிக்கும்னு சொன்னா தப்பில்ல நாங்க போ மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப அப்படின்னு இந்த மரத்துல நிற்கும்போது இந்த இவன் வேட்டையாட வந்த அவங்க அப்பா அன்னைக்கு இங்க அந்த மரத்தடிக்க வர பின்னவனும் ரெண்டு பேர் ஒருத்த கொடுத்த பார்த்தவனே என் மகன் நீ என்று அவரில் பிரித்து எவரில் அந்த காட்டில் இருக்கிற தீட்டு போயிருக்கானே அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் இந்த கதைதான் தான் நம்ம கதை அப்படின்னார் என்னன்னா நம்ம இப்ப நாம எங்க இருக்கிறோம் வேட்டுவ பெயரோட தான் இருக்கிறோம் எந்த பெயர் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து இந்த ஐந்து பொடி சொல்றத கேட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம இருக்கிறதெல்லாம் எங்கேன்னு கேட்டா விஞ்ஞான சித்தியா படி வேட்டு இடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கோம் ஆனா நம்ம எல்லாம் யார் பிள்ளை நம்ம அப்பா அம்மா எல்லாம் கைலாயத்துல இருக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா நாம அவங்க புள்ளதான் இந்த அஞ்சு பயலும் வந்து நம்மளை போட்டு பிராண்டு எடுத்து இந்த ஐம்பொடி அப்படி இருக்கு அதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவும் ஆய் அந்த உண்மை என்ன உண்மை அப்பனாய் அன்னையாய் அன்புடைய மாமனாய் மாமியாய் ஒப்புடைய மாதரும் முன்பொருளுமாய் இப்படி எல்லாமா இருக்கிற பெருமான் இங்க குருவும் ஆய் தம்முதல் குருவுமாய் அது எப்ப செய்யும் தவத்தினில் உணர்த்த தவம் செய்யும் இந்த தவமாவது சரியன் கிரியா யோகம் இந்த தவம் என்பது என்ன நம்ம பாட்டு காட்டில் போய் தவம் செய்ய முடியுதா சரிய கிரியா யோகம் இந்த சரிய கிரியா யோகம் செய்தால் நான்காவதாக இருக்கிற ஞானத்தை காட்ட இறைவன் நமக்கு குருமூர்த்தியாய் வந்து நம்மை ஆட்கொள்வான் யாரும் அருமையான பாட்டில் சொன்னது வென்றாங்க ஐவர் கோக்கனையும் வென்று அந்த ஐவர் கோக்கனை வென்றதுதான் இது இப்ப வரையும் சொன்னோம் அல்லவா நம்மை பிடித்த அந்த ஐந்து பொறிகள் இருக்கின்றனவே அந்த ஐந்து பொறிகளும் ஐந்து வேடர்களாக இருந்து தம்படி இருக்கிறார்கள் நாம் என்ன பண்ணணும் அந்த ஐந்து வேடர் வழி செல்லாது நம்முடைய வழி நிற்கணும் அதுக்கு என்ன சார் பண்றதுன்னா திருவள்ளுவர் பார்த்தா என்ன என்னப்பா உனக்குனாரு இந்த அஞ்சு வேட பயில இருக்கா அவனை வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல கஷ்டமா இருக்குங்க நான் ஒன்று தரேன் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சுக்க இந்த உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைத்திருக்கோர் வித்து அல்ல நம்ம உரன் உரன் என்ன சின்னரானா உரன் என்னும் இந்த யானை அந்த அஞ்சு யானைகளையும் என்ன பண்ண தெரியுமா அவர் ஐம்புல வேடர்னார் இது அஞ்சு யானைன்னு அப்படி மாத்துற மாத்துட்டு இது என்ன பண்ண தெரியுமா உரன் திண்மை என்ற அர்த்தம் தின்மையின வழங்காத தமிழர்களுக்கு வைராகியம் வழங்குது தொலைஞ்சு விளையுங்க என்ன வைராகியம் இறைவனை என்று பிறரை வணங்குவதில்லை என்று நீ இறைவணக்கத்தோடு இந்த சரியை கிரியை யோகமாகி இந்த நெறியில் நின்று இறைவனை வணங்கினால் அந்த உரம் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் அந்த அஞ்சு பயலும் உள்ள வரமாட்டான் வரன் என்னும் வைத்திற்கோ வித்து முத்தி உலகத்திற்கு ஒரு விதை என்று சொன்னாரு இறைவனை தவிர அறிவுல வணங்கணுமே அன்பரோட வரி யாரு ஆமா இங்கே ஆமா அதனால அனைத்தும் இடமாம் தேவாரம் அம்பல கூத்தனை தினைத்தனி பொழுதும் மறைந்து போயிடும் யாரு அப்பர் சுவாமிகள் பணக்கை மும்மத வேட முடித்தவன் நினைப்பவர்மனும் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினத்தினையும் கொடுங்கு மறந்து இவனும் இப்ப சுவாமி இப்படி எல்லாம் நிறைய ஒட்டு கொடுத்த சொல்லியிருக்காங்க என்ன பண்றது எனவே இப்படியாக அந்த கோக்கனையும் வென்று இருந்து அழகால் வீட்டிருந்தான் பெருந்தேவியும் தானும் அதனால பெருமான் அம்மையப்பராக வந்து நம்முடைய உயிர்ல அப்படி பண்ணுவான் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பார் திருக்கழுத்து படியார் அதனால அதே போல நம்முடைய மணிவாசகர் தானும் தன் தையலுமாய் சடையோன் ஆண்டிலனே இது திருமுறையும் சித்தாந்த சாத்திரம் அப்படி ஒன்னாதானே இருக்கு ஒன்னாதானே இருக்கு இவர் தானும் தன் தையலுமாயினாரு அவர் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் எந்தறிய அம்மப்ப அம்மையப்பர் அப்பரிசே வந்தளித்தார் திருக்கழுத்து படியார் அருமையா எனவே இப்படி பெருந்தே வீட்டிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீனவன்பால் ஏற்று வந்து ஆர் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே ஓர் மீனவன்பால் ஏற்று வந்து ஆர் உயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே ஒரு மீனவனாக பாண்டியனாக எழுந்தருளி எனக்கு வந்து ஆர் உயிர் உண்ட என் உயிருடைய அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒற்றை சேவகனே ஒப்பற்ற வீரனாக இருக்கும் சேவகன் பியூன்னு வச்சிடக்கூடாது இங்கே வீரன் என்று அல்லவா அப்படி ஒப்பற்ற வீரனாக இருந்து என்னை ஆண்டியப்பா தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களி நான் அவரை தான் பிடிச்சு கரையேறணும்ப்பா நீங்களும் அவங்கள தான் பிடிக்கணும் யார் நமக்கு சொல்றது தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு தெளிவு வராம எப்படி நம்ம இந்த உட உயிரை எப்படி மாறுகிறது இதெல்லாம் எப்படி செய்யறது எங்க இந்த உயிரானது ஆன்மாவானது எங்க போகணும் இதெல்லாம் அளமந்து இருக்கிறீங்கன்னா அந்த இது வரைக்கும் தெளிவில்லாதவர்கள் வேற எதையும் பிடிக்காதீங்க பெருமானுடைய சேவடியை சிக்கன சேரும் உண்மையே உன்னை சிக்கன பிடித்து என்று சொன்னார திருவடி எப்படிங்கப்பா என்று சொன்னார்